ரிபுகீதை முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் ரிபு நிதாகனை அனுபவம் வினவ அன்னோன் தனது அகண்ட அனுபூதியினால் குரு அருளை அன்பின் வியந்து துதித்தல் நிருமலமாம் ரிபு முனிவன் அந்த நிதாக முனி தனை நோக்கே இனிதா சொல்வான் மருவமிக அரிதான அகடஞான மகிமைதனை உரைத்தவனோ மதித்தை கொல்லோ பிரிவு பெறா மனதினிடை பிரம்மன் தன்னை பேதமர திருடமாக பெற்றாய் கொல்லோ தரள மனோவிகப்பமெல்லாம் தவிந்து நின்றாய் தன்மயமாம் நிஷ்டை தனி சார்ந்தாய் கொல்லோ அகமருவும் அஜானம் அனைத்து நீங்கி அகண்டபர விஜானம் அடைந்தாய் கொல்லோ தயமையுரா கருமத்தில் வெகு காலத்தால் தங்கிய நின் விஸ்வாசம் தவிந்தாய் கொல்லோ நிகிலமுமே உண்மையனோ நினைவு நீங்கி நிஜமான நின் வடிவில் நிலைத்தாய் கொல்லோ சகலவித துவைதத்தின் பயமும் நீங்கி சலனமிலா அபயபதம் சார்ந்தாய் கொல்லோ ஒரு பொருளும் பிரம்மமலாதொரு காலத்தும் உண்மையுறாதென்றுரமாய் உணர்ந்தாய் கொல்லோ சர்வமுமே அகண்டபர பிரம்மென்னோ சலனமிலா உறுதியினை சார்ந்தாய் கொல்லோ உரை தருமை உறுதியினால் உலை ஒன்றின்றி உணர்வுருவாம் உன் வடிவில் ஓய்ந்தாய் கொல்லோ அரியவனே அநாதிபவ துக்க நீங்கி அகண்ட பரமானந்தம் அடைந்தாய் கொல்லோ இதனையெல்லாம் விரிவுற நீ இசை பயன்றே இவ்விதமாய் ரிபு முனிவன் இசைத்தலோடும் அதிசயமாமா சிறியன் கருணையாலே அகண்டபர விஜானம் திருடமாய் பெற்று மதியுடனே மகத்தான மகிழ்வு கூர்ந்து மதிக்கவன அன்புடனே குருவை நோக்கி துதமருவா அனுபூதி அனைத்தும் சொல்ல தொகழற்றானிதாக முனி தொடங்கினானால் மாசனகா பரகுருவே அக்னஞான மகிமையெல்லாம் உரித்தவனும் மதித்தோனானே தேசிகனின் கருணையினால் திருடபோதத்தை தியக்கமிலா மனத்தினிடை தரித்தோனானேன் பேசவோனா கடபர பிரம்மம் தன்னை பிரிவற்ற மனத்தினிடை பெற்றோனானேன் பாசமுறாயனது நிஜ சொருபத்தின் கண் பகுப்பற்ற நிஷ்டையினை பெற்றோனானேன் சத்குருவே நினதருளாலகண்ட ஞான சத்ருவாம் அஜானம் அனைத்தும் நீங்கி நிர்குணமாம் பரபிரம ஞானம் பெற்று நிகிலவித கர்மத்தும் ஸ்ரத்தையற்று துர்குணமாம் பிரபஞ்சத்துண்மை நீங்கி துவைதத்தால் தொடருபயம் மனித்து நீங்கி அக்ஷரமாம் பரபிரம்ம சொரூபமாகி அயலற்ற அபயபதம் அடைந்தேன் அந்தோ குருவரனின் கருணையினால் க்ஷண நேரத்தில் குறைவு தரும் பேதமதி அனைத்து நீங்கி சர்வமுமே பிரம்மெனோ நிச்சயத்தை சாலவுமே திருடமாக சார்ந்தேனந்தோ பரவிய இவ்வுரமான நிச்சயத்தால் பரமான என்னிடையான் சாந்தனாகி விரவு பவ துக்கங்கள் அன்து நீங்கி விமல பரமானந்தம் அடைந்தேன் இதுவரையில் அஜான பகையால் கேட்டேன் இன்றுனது கருணையினால் அபயம் பெற்றேன் இதுவரையில் மனதென்னோ பகையால் கேட்டேன் இன்றுனது கருணையினால் மகத்தேயானேன் இதுவரையில் கருமியனோ மதியால் கேட்டேன் இன்றுனது கருணையினால் கலக்கமற்றேன் இதுவரையில் ஜீவனெனோ மதியால் கெட்டேன் இன்றுனது கருணையினால் சிவமேயானேன் நான் முன்னம் அறிவிலனாய் அலைந்து நின்றேன் நான் இன்றிங் ஆன்மாவென்றறிந்தோனானேன் நானேன் நான் முன்னம் தேகமென தீங்கி நின்றேன் நான் இன்று திருக்குருவென்றறிந்தோனானேன் நான் முன்னம் சித்தமென சலித்து நின்றேன் நான் இன்று சின்மையன் என்றறிந்தோனானேன் நான் முன்னம் சிதாபாசன் எனவே நின்றேன் நான் இன்று சித்பரம் என்றறிந்தோனானேன் அகமெனவே தோற்றியதும் பிரம்மமாயிற்று அந்நியமாய் தோற்றியதும் பிரம்மமாயிற்று உகமுதலாய் தோற்றியதும் பிரம்மமாயிற்று உயிர்களென தோற்றியதும் பிரம்மமாயிற்று இகபரமாய் தோற்றியதும் பிரம்மமாயிற்று இருவதுவாய் தோற்றியதும் பிரம்மமாயிற்று அகிலவித தோற்றமுமே பிரம்மமாயிற்று அற்புதமாம் நேதருளிதென்னே என்னே இடமருவோ மாயை முதல் பிரம்மமாயிற்று ஈசனவன் செய்கையெல்லாம் பிரம்மமாயிற்று உடல் முதலாம் உபாதியெல்லாம் பிரம்மமாயிற்று உபாதியுறும் ஜீவனெல்லாம் பிரம்மமாயிற்று இடர் முதலாம் தொம்பமெல்லாம் பிரம்மமாயிற்று இத்வைத்த ஜெகத்தவையும் பிரம்மமாயிற்று அடற்பலவான் தோற்றமுமே பிரம்மமாயிற்று அற்புதமாம் நினதருளீதென்னே என்னே முன்மலமாய் தோற்றியதே இன்று நேக்கு மோகமிலா பரபிரம்மம் ஆயிற்றந்தோ தன்மனதாய் தோற்றியதே இன்று நேக்கு தத்துவமாம் பரபிரம்மமாயிற்றந்தோ கர்மமென தோற்றியதே இன்று நேக்கு களங்கமுறா பரபிரம்மமாயிற்றந்தோ பொன்மையென தோற்றியதே இன்றெனக்கு பூரணமாம் பரபிரம்மமாயிற்றந்தோ நினதருளால் மனதிலுள்ள சந்தேகங்கள் நீளமுமே நிமிடத்தில் நீங்கிற்றந்தோ நினதருளால் மனதிலுள்ள பவபாசங்கள் நீளமுமோ நிமிடத்தில் நீங்கிற்றந்தோ நினதருளால் ஜீவ ஜக பரங்கள் என்ன நிகழுமயல் நிகிலமுமே நீங்கிற்றந்தோ நினதருளால் நிகிலமுமே பிரம்மென்னோ நிச்சலமாம் நிச்சயமே நிலைத்ததந்தோ நிகிலமென தோற்றுவதும் சித்தம் தானே நினதருளால் சித்தமதே பிரம்மமாயிற்று அகிலமுமே பிரம்மமதாம் அது நான் என்னோ அகண்ட பர பாவனையே செய்திங்கத்தால் சகலமென்றும் நான் என்றும் வேத நீங்கி சலனமிலா அகண்ட பர நிஷ்டை கூடி பகரவன பவ பாசம் அனைத்தும் தள்ளி பங்கமிலா பரபிரம்மம் ஆனினந்தோ நான் தானே சன்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே சின்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே நிர்மலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிச்சலமாம் பிரம்மமானேன் நான் தானே பூரணமாம் பிரம்மமானேன் நான் தானே புறையற்ற பிரம்மமானேன் நான் தானே அகடபர பிரம்மமானேன் அதனின தருண்மையுமை என்னே என்னே நான் தானே நித்திய பர பிரம்மமானேன் நான் தானே நிகரில் பர பிரம்மமானேன் நான் தானே சுத்த பர பிரம்மமானேன் நான் தானே சூக்ம பர பிரம்மமானேன் நான் தானே அமல பர பிரம்மமானேன் நான் தானே அசங்க பர பிரம்மமானேன் நான் தானே அகண்ட பர பிரம்மமானேன் நாதனின தருண்மயிமை என்னே என்னே சதாகார பரபிரம்மமான நானே చలనమిలా పరబ్రహ్మం మాని నానే చిదాకార పరబ్రహ్మం మాని నానే చిన్నమిలా சதானந்த பரபிரம்மம்மானே நானே சாந்தமதாம் பரபிரம்மம்மானே நானே உதாரமதாம் பரபிரம்மம்மானே நானே உத்தமனின் அருண்மகிமை என்னே என்னே பாசமிலா பரபிரம்மானே நானே பகுப்பற்ற பரபிரம்மானே நானே நேசமதாம் பரபிரம்மானே நானே நிகரற்ற பரபிரம்மானே நானே மாசணுகா பரபிரம்மானே நானே மகத்தான பரபிரம்மானே நானே ಶಾಶ್ವತ ಪರಬ್ರಹ್ಮಮ್ಮಾನೆ ನಾನೇ ಶಾಂತನಿನ ಧರ್ಮಯಿಮೈ ಎನ್ನೆ ಎನ್ನೆ சத்தியச்சீத் சுககணமாம் பிரம்மமானேன் சால உபசந்தமதாம் பிரம்மமானேன் நித்திய நிர்குணமான பிரம்மமானேன் நிரஞ்சன நிஷ்களமான பிரம்மமானேன் இத்வைதலே சமில பிரம்மமானேன் ஏக பரிபூரணமாம் பிரம்மமானேன் அத்வைதாகண்ட பர பிரம்மமானேன் அனகனின தருமையுமே என்னே என்னே அகிலவதீட்டான பர பிரம்மமானேன் அகிலமுமாய் திகழ்கின்ற பிரம்மமானேன் நிகில விலட்சணமான பிரம்மமானேன் நித்திய பரிசுத்த பர பிரம்மமானேன் சுககனமாய் நிறைந்த பர பிரம்மமானேன் சுயஞ்சோதி சுபாவ பர பிரம்மமானேன் அகமருவா அகண்ட பர பிரம்மமானேன் அனகனின தருண்மையுமை என்னே என்னேன் நாதனினதருண்மையுமை என் சொல்வேன் யான் நினதருளால் நித்தியபர பிரம்மமானேன் நினதருளால் சுத்தபர பிரம்மமானேன் நினதருளால் புத்தபர பிரம்மமானேன் நினதருளால் முக்தபர பிரம்மமானேன் நினதருளால் அமலபர பிரம்மமானேன் நினதருளால் அச்சலபர பிரம்மமானேன் நினதருளால் அகண்டபர பிரம்மமானேன் நினதருளின் மகிமையினை என் சொல்வேன் யான் நினதருளால் வியாபகமாம் பிரம்மமானேன் நினதருளால் விசேஷமிலா பிரம்மமானேன் நினதருளால் தத்துவமாம் பிரம்மமானேன் நினதருளால் தடையற்ற பிரம்மமானேன் நினதருளால் எங்குமுள பிரம்மமானேன் நினதருளால் எவையுமிலா பிரம்மமானேன் நினதருளால் ஏக பர பிரம்மமானேன் நினதருளின் மகிமையினை என் சொல்வேன் யான் நினதருளால் அயன் முதலை மூர்த்தியானேன் நினதருளால் அசுரர் சுரர் நரருமானேன் நினதருளால் அனந்த விதே ஜெகத்துமானேன் நினதருளால் அனைத்திற்கும் அதிதமானேன் நினதருளால் எவையுமில்லாத கண்டமான நித்தியபரிசுத்தபர சிவமெய்யானே நினதருளால் அகண்டச்சிதா காசமாக நிகழ்கின்ற பர சிவமேயானேன் நினதருளால் வர்ணங்கள் எவையுமில்லை நினதருளால் ஆச்சிரமம் எவையுமில்லை நினதருளால் அவையின் அபிமானி இல்லை நினதருளால் அங்குசையும் கர்மமில்லை நினதருளால் துக்க சுகம் எவையுமில்லை நினதருளால் துவன்பம் ஏதொன்றுமில்லை நினதருளால் எப்பொருளும் எங்குமில்லை நினதருளால் யாவையுமே பிரம்மம் தானே நினதருளால் ஆதியிலை வியாதி இல்லை நினதருளால் ஆபத்து சம்பத்தில்லை நினதருளால் திகழும் ஒரு பேதமில்லை நினதருளால் தினையளவும் பயமும் இல்லை நினதருளால் நீயுமில்லை நானும் இல்லை நினதருளால் ஜீவபர ஜெகத்தை இல்லை நினதருளால் எப்பொருளும் என்றும் இல்லை நிகிலமுமே அகண்டபர பிரம்மம் தானே நினதருளால் அஜானம் அனைத்து நீங்கி நிர்மலமாம் விஜான நிலைமை பெற்றேன் நினதருளால் இத்வைத்தம் அனைத்து நீங்கி நிலை பெற்ற அத்வைத நிஷ்டையுற்றேன் நினதருளால் பவதுக்கம் அனைத்து நீங்கி நிச்சலமா மோட்ச சுகம் அடைந்தோனானேன் நினதருளால் நித்திய சித் சுகமாய் நின்ற நிகரற்ற பரபிரம்மம் ஆனேன் ஐயா சத்குருவே வெகு விதமாய் விளம்பி என்ன சலனமிலா நினது திருட கருணையாலே துர்குணமாமனாதிபவ வாரி தன்னை துடியளவில் எளிதாக கடந்தோனாகி முக்குணமாம் விகாரங்கள் முழுதுமின்றி மூலமதாம் அஜான லேசமின்றி நிர்குணமாய் நித்திய சித் சுகமாய் நின்ற நிகரற்ற பரபிரம்மம் ஆனேன் ஐயா இன்னவிதம் அகண்ட பர பிரம்மத்தின் கண் இருமையற தான் பெற்ற அனுபவத்தை அன்னறிபூமா பூமா முனிவன் தனக்கு முன்பாய் அத்தியந்த வினயமுடன் நிதாகன் போதி பின்னணுவும் விகல்பமிலா அகண்டமாக பிறங்கிய தன் வடிவான பிரம்மத்தின் கண் தன்னுடைய விற்பியினை நிலைக்க வைத்து தடையற்ற ஆனந்தம் அனுபவித்தான் பொருவில் சிவ பூஜனையே முதலாம் பக்தி புரிந்ததனால் சிவ கருணை பொருந்தினோர்க்கே சர்வமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் சாற்றியை இவ்வகண்ட பர ஞானம் தோன்றி மர்வமிக அரிதான முக்தி பேராம் மற்றவரு கிளையனவே முன்பு கந்தன் அரிய சிவ பக்தி மிகும் ஜெய்கிஷவ்யர்க்கு அருளியபார கிழக்கும் அறிந்தான் சூதன் பிரிவு போல பிறங்கிய யாவையும் பிரம்மமேயன மற்றது நீயன குரவன் போதிய வண்ணம் நிதாகனும் குறைவிலா அனுபூதி அடைந்ததை பரிவினோடவன் முன்புறமாகவே பகரலுற்றனான் என்று பகந்திடல் அரியானந்த தாண்டவமாடுனம் அகிலநாதன் கண்ட சொரூபமே நம் அகிலநாதன் கண்ட சொரூபமே